ஐயப்பா கிரேஸ் எனக்கு அப்போது வயசு இருபத்தொன்று இதற்கு முந்தி நான் ரெண்டு தடவை சபரிமலைக்கு போயிருக்கிறேன் நான் நாகேஸ்வரன் மூர்க்கணிக்கிறேன் எங்கள் அப்பா பேர் சிவராமகிருஷ்ணன் அம்மா பேர் அலமேலு அம்மாள் இந்த சம்பவம் நடந்தபோது நான் எங்கள் ஊர் திருஷூரில் எங்கள் வீட்டில் இருந்தேன் என்னுடைய அம்மாவும் அக்காவும் அக்கா முத்துலட்சுமி அம்மாள் என்கிற ராஜம்மாள் என்னோடு இருந்தார்கள் அப்பொழுதுதான் என் அண்ணா அங்கு திருமணம் எங்கள் அண்ணாவுக்கு திருமணம் முடிந்திருந்தது எங்கள் அண்ணா பேர் சுப்பிரமணியன் மணி என் அண்ணி எங்கள் மாமா பெண்ணு தான் அவன் என் மாமாவுக்கு வசதி குறைவானதினால் எங்கள் அண்ணன் திருமணம் திருச்சூரில் எங்கள் வீட்டில் தான் நடந்த திருச்சூர்னா வீம்பில்லை எங்கள் வீட்டில் தான் நடந்தது நிற்க எனக்கு ரெண்டு மாதம் முன்பு அப்பொழுது நான் எங்களது சிவில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்துக்கொண்டு சேலத்தில் ரயில்வே இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தேன் என்னுடன் என் மூத்த சகோதரி ராஜம்மா உன் கூட வசித்திருந்தாள் ஒரு சமயம் எனக்கு உடல்நலம் குறைவாக இருந்தபோது ரொம்பவும் சோர்வாக இருந்தேன் அதனால் பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர் வந்து என்னை பரிசோதித்துவிட்டு சிக்வில் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு போய்விட்டார் போகும்போது அங்கே இருந்தவர்களிடம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன் மயக்கமாக இருப்பார் நாலு மணி நேரம் குறையாமல் தூங்கட்டும் ஆரும் அவரை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் அவரை நல்லா தூங்கி இருக்க சௌகரிய பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சிக்வில் இன்ஜெக்ஷன் போட்டு போனார் நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன் சுமார் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அசையாமல் உறங்கிறதை கண்டு என் அக்கால் ரொம்ப பயந்து விட்டாள் அதனால் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு முயற்சித்தாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்முழித்தேன் ஆனால் எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாத சமயத்தில் என்னை பாத்ரூமை விட்டுவிட்டு கதவை சாத்தினாள் நான் மயக்கத்தில் இருந்தேன் அதனால் பாத்ரூமில் விழுந்து விட்டேன் ஆகே இருந்த அங்கிருந்த சோப்பு போ போடுற கல்லில் என் தலை இடித்து ரத்தம் கொட் சொட்ட சொட்ட தொடங்கியது இந்த சத்தம் கேட்டு அக்கா வந்து பார்த்து பயந்து விட்டாள் உடனே உடனே கூச்சல் போட்டு அக்கா பக்கத்து இருக்கிறவளை கூப்பிட்டாள் அவர்கள் என் நிலைமையை கண்டவுடன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போக ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வர வரவச்சார்கள் அங்கே அட்மிட் செய்து தலையில் காயத்துக்கு கெட்டி ஒரு வாரம் வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு விட்டு அனுப்பி வைத்தார்கள் தலைப்புண்ணு நன்றாக ஆறிவிட்டது ஆனால் நான் தலையில் ஏதோ ஒரு பாரம் இருப்பது போலும் ரெண்டு காதிலும் கிர் என்ற ஒரு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது எத்தனை எத்தனை மாத்திர சாப்பிட்டாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இதை இது தொல்லையாயிருந்தது இதை மீற முடியவில்லை கீழே விழுந்து தலை கல்லில் பட்டதினால் கபாலத்தில் அடிபட்டு தலைக்குள்ளே டிஸ்டர்ப் ஆனதினால் இப்படி சில சங்கடங்கள் இருக்கும் என்று கொஞ்சம் காலம் போனால் தானாக சரியா வரும் என்றும் டாக்டர் அட்வைஸ் செய்தனால் செய்து செய்து செய்த செய்தார்கள் நிற்க நான் இந்த விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போதுதான் எங்கள் அண்ணா திருமணம் நடந்தது நான் ஏற்கனவே சொல்லியபடி அண்ணா திருமணம் எங்கள் வீட்டில் வச்சு பீம்பில்ல மூர்க்கனிக்கரை തൃശ്ശൂർ டிஸ்ட்ரிக்டில் கேரளாவில் நடந்தது திருமணம் நடந்து அடுத்த நாள் எங்கள் வீட்டில் மாலை மணி மாலை ஏழு மணிக்கு ஐயப்பன் பூஜை பஜனை ஏற்பாடு செய்திருந்தோம் பூஜை செய்து பஜனை ஆரம்பித்து அது தொடர்ந்து வந்த தருணத்தில் திடீரென்று என் அக்கா புருஷன் பேரூர் அக்கா புருஷன் அதான் பே லக்ஷ்மி என்கிற பாப்பா என்கிற லட்சுமி புருஷன் பத்மநாபையர் அவருக்கு சாமி ஆரம்பித்தார் அவர் இதற்கு முந்தி அல்லது பிந்தி இப்படி சாமி ஆடியதே இல்லை சுவாமி வந்ததும் அவர் எழுந்து அவர் பக்கத்தில் இருந்த பஜனை பாடிக்கொண்டிருந்த என் உச்சந்தலையில் அவர் கையில் ஓங்கி ஒரு விட்டார் நான் அதே இடத்தில் கீழே விழுந்தேன் அவரும் சுயநிலம் சுயநிலைக்கு வந்து வந்தார் ரெண்டு நிமிடம் கழிஞ்சு நான் எழுந்தபோது என் தலைக்குள்ளே என்னை பாடாய்ப்படுத்தி கொண்டிருந்த சத்தம் நின்று போயது நான் நல்ல சுகம் பெற்றேன் அதற்கப்புறம் இந்த அசுகம் என்னை கட்டப்படுத்தவே இல்லை இது இது நான் அனுபவிச்ச ஐயப்பனுடைய தெய்வீக அருள்மலை நம்பர் ஒன்று